Thank you. துவா உள்ளவர்களாக நாம் ஒருவரும் ஆணைக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் தக்குவாவுடைய வாழ்க்கையை நசிவாக்கியவர்களாக அவரிடத்திலையும் வைத்திருக்கிறார் அது அறியாத அந்த பண்புகள் என்று இருக்கிறார் அறியாதவர் மன்னிப்பவர்களாக என்று இருக்கிறார் அவன் கொடுக்கக்கூடியவன் மற்றவர்களுடைய கஷ்டங்களில் போகக்கூடியவன் உதவி செய்யக்கூடியவர் இவ்வாறு அல்லாஹுடத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிறந்த அந்த குணங்கள் அடியார்களிடத்திலும் வருவதை அல்லாஹ் காலாக இருக்கிறார் ஒரு மனிதர் இருந்தார் அவர் ஒரு பெரிய வியாபாரி வர வேண்டிய அவருடைய அந்த பணம் இதை வசூலிப்பதற்காக கேஷனுக்காக மாலையிலே அவர் அனுப்புவார் அனுப்பும் பொழுது சொல்லி அனுப்புவாராம் உண்மையிலேயே ஒரு மனிதர் கஷ்டத்திலே இருக்கிறான் என்றார் ஒரு வியாபாரி அல்லது ஒரு வாடிக்கையாளர் ஒரு கஸ்டமர் கஷ்டத்திலே இருக்கிறார் என்றால் அது உண்மையாக இருந்தால் அதை நீ மன்னித்து விட்டு வந்து விடு என்று சொல்லி அனுப்புவார் இவர் இறந்து விட்டார் அவரை அல்லாவுக்காக அழைத்து நீ என்னை மிகப்பெரிய தயாரனாக உடைக்காரனாக நீ இருக்கிறாயா என்று அல்லாஹ் அவரிடத்தில் என்ன பாவங்கள் பிரித்து தருவாங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து அவரை துவக்கத்துக்கு அனுப்பி வைத்தான் என்று ஒரு இந்த அளவுக்கு மதிக்கின்றான் கண்ணியப்படுத்துகிறான் அறிவித்து வருகிறது ஒரு மனிதர் பாறையிலே செல்லுகொண்டிருந்தார் அந்த பாறையில் ஒரு மரக்கொத்து ஒரு மரம் அதனுடைய கிளை அவனுடைய கொத்து அது பாதையிலே அது வளைந்து இருக்கிறது அந்த இடத்துல போகக்கூடிய எல்லாரும் தலையை குடித்து கொண்டு சிரமப்பட்டு போறாங்க இவரும் அந்த இடத்தால போறாரு அந்த மக்கள் எல்லாரும் கோரமான வழியில கஷ்டப்பட்டு போறாங்கிறதுல என்று பார்த்து அந்த ஆனா அந்த செஞ்ச மக்கள் கஷ்டப்படுறாங்களே சிரமப்படுறாங்களே என்று இறக்கப்பட்டு அவர் செய்தார் சொல்லலாம் இந்த அதனால் அவருடைய பாவங்களை அவரை சொர்க்கமாக்கியாக என்று சொல்கிறார் வீட்டு கொடுப்பது காட்டுவது மன்னிப்பது இதெல்லாம் அல்லாவுடைய பங்கு சஹி என்கிறதெல்லாம் அல்லாவுடைய சுத்தத்திற்கு சல்லாஹ் அலைவசல்லம் ஒருபடியானவர்கள் அதிகம் அலைக்கும் அனைத்தும் அதிகம் அலைக்கும் இனி ரவும் அலை நபியாக இதே போன்று எந்த ஒரு மனிதன் இந்த குணமுள்ளவராக இருந்தாலும் அம்மா அவனை மதிக்கிறார் பிரார்த்துதல் நீங்க மக்களை மன்னிக்க அல்லா உங்களை மன்னிப்பான் என்று சொல்கிறது மன்னிக்கக்கூடிய பண்புள்ளவரை அல்லா மன்னிப்பார் இறக்க காட்டக்கூடியவர்களுக்கு இறக்கத்தன்மை உள்ளவர்களோ அதை நாங்கள் கற்று எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த பண்புகளை நாங்கள் உருவாக்குவது இன்னும் சில பண்புகள் இருக்கின்றன அது அல்லாவுக்கு மாத்திரம் சொந்தமாக அடியாளர்களிடத்தில் அந்த பண்பு கொஞ்சமே இருக்கும் வாழ்வதை இருப்பதை அல்லாவின் போது விரும்புவதனை மாத்திரமல்ல அதுக்கு கடுமையான தண்டனை கிடைத்திருக்கிறது அப்படியான சில குணங்கள் பங்கு இருக்கிறது அதுல ஒன்றுதான் புகழ் புகழை எதிர்பார்ப்பது மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் என்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது புகழ் என்பது புகழக்கூடியவன் அல்லா மாத்திரத்தான் அல்லாம பலோட ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் வரக்கூடியது அல்ஹம்து எத்தனை வகையான புகழ்கள் இருக்கின்றனோ எல்லாம் அல்லாஹ் சொன்னவாறு புகழுக்குரியவனாக புகழ்வதற்கு அப்புறம் வருவதற்கு தகுதியானவன் எனவே யாரும் புகழுக்காக மற்றவரை புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இதை சதமாக வசலம் அவர்கள் இதே போன்று பெருமை பெருமை என்பது அம்மாவுக்கு மாத்திரம் சொந்தமாக பங்கு பகவல் கபீர் அது முத்தமான் பெருமை அணிப்பது பெருமையாக நடந்து கொள்வது பெருமை பேசுவது இதெல்லாம் அல்லாஹுக்கு மாத்திரம் சொந்தமான பொறுப்புறமாக பண்பாக இருக்கிறது அதிக அதுக்கு தெரியாமல் பெருமை என்னுடைய மேலாடை நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆடை இதுதான் தான் சொல்லி அதைகள் விளங்குறதுக்காக சொல்லி நாங்கள் போட்டுக்கூடிய போட்டிருக்கிறோம் யார் என்னுடைய ஆணையை கலக்க வருவார்களோ அவனை நான் நரகத்திலே வீசி விடுவேன் என்று அல்லா சொல்லியிருக்கிறார் எச்சரிக்கை பெருமை அல்லாவுக்கு மாத்திரம் சொல்லலாம் அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய எந்த ஒன்றும் அறிவோ ஆற்றலோ திறமையோ மனமோ பட்டம் பதவிகளோ வசதி வாய்ப்புகளோ உலகத்திலே கொடுக்கப்பட்ட எதுவும் பெருமைக்குரியதல்ல யார் அதை வைத்து பெருமை அளிப்பார்களோ அல்லாஹ் அவரை நலகில் பேசிவிடுவான் என்பவர்கள் இன்னொரு அதிசயாகிறது யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகு மணியாளோ கடுகு கடுகு மணியாளோ அளவுக்கு இருந்தார் நரகம் அவருக்கு ஹராம் எப்படியாவது போவார் கடுகளவு இருந்தார் அவருக்கு நரகம் ஹராமாகும் இதே போன்று யாருடைய உள்ளத்திலே மணி அளவுக்கு பெருமை இருந்தால் கிலோ கணக்கல்ல பொன் கணக்கல்ல மணி அளவுக்கு பெருமை இருந்தால் அவர்கள் சொர்க்கத்தை நான் பணமாக்கிவிடுவேன் என்று அம்மா சொல்வதாக சம்பந்தா பாலிவசரம் பெருமை என்பது அம்மாவுக்கு சொந்தமான நல்ல ஷூ போடுறது நல்ல ஒரு ஷர்ட்டை போடுறது இது எனக்கு பெருமையான கேட்டாங்க அழகாக பதில் கொடுத்தார்கள் إن الله جميل يحب الجمال ولكن الكبر بطل الحق وغمط الناس அல்லாஹ் அழகான அளவு விரும்புகிறார் அழகா இருங்க அழகாக நீட்டாக அழகா இருக்கும் அல்லா அழகாக இருந்ததை விரும்புகிறார் பெருமையையும் அழகாக இருப்பதை வித்தியாசமாக விளைவிக் கொடுங்க பெருமை என்பது என்னவென்றால் உண்மை ஒரு உண்மையான விடயம் ஒரு சத்தியமான விடயம் அப்பான விடயம் உங்களுக்கு தரும் பொழுது அதை தட்டிவிடுவது அதை மறுப்பது இரண்டாவது மகக்குமா மற்றவர்களை தாழ்த்தி மாற்று அழகான உடுக்க மற்றவருடைய உடுக்க ஏதனமாக பார்க்காதீங்க அழகாக நீங்க அழகான ஷேர்ட் போடுங்க மற்றவருடைய ஷேர்ட்டை பார்த்து சிரிக்காதீங்க அதை இழிவாக பேசாதீங்க அழகான ஷூ போடுங்க மற்றவருடைய ஷூவை பார்த்து சிரிக்காதீங்க அதை பார்த்து ஏராளமாக ஆக்காதீங்க தாழ்த்தி பேசாதீங்க மற்றவர்களுடைய எதையும் நீங்க தலை குறைத்து தாழ்த்தி பேசவும் பாரம் நினைக்கவும் பாரம் பெருமை என்றார்கள் சொல்லலாம் பாதையை செல்வோம் பெருமை என்பது ஒரு கண்டுகால வேண்டும் எங்களோட உள்ளத்திலே இருக்கும் என்றால் சொர்க்கத்திற்கு தகுதியாக்குவோம் என்பதை சொன்னதான் பாதி செல்லும் அவர்கள் சொல்லி காண்கிறார்கள் இதை கண்ணியத்துக்குரியவர்களே இது அல்லா பெரு அல்லாவோட அல்லாவுக்கு சொந்தமான ஒரு பண்பு எம்மிடத்திலே வாழ்கிறார் மற்றவர்களே அவருடைய வாகனம் அவருடைய உடை அவருடைய வீடு அவருடைய வருமானம் அவருடைய சாப்பாடு அவருடைய நடை எதையும் தாழ்த்தி கேவலமாக தனக்குறைச்சலாக அதை பேசுவது கதைப்பது இது பெருமைக்குரிய அடையாளமாக இருக்கிறது என்பது அதீசனுடைய கருத்தாக இருக்கிறது மூன்றாவது ஒரு பன்மகாவது அது அம்மாவும் தானா அவனுக்கும் ஹராமாக்கிக் கொண்டான் அடியார்களுக்கு வருவதையும் அல்லா ஹராமாக்கி வைத்திருக்கிறார் அம்மா தனக்கும் அதை தலைவி அதாவது எனக்கு இல்லை என்கிறார் அதில் வருகிறது அந்த பண்பு அநியாயம் செய்வது என்றார் பிறருக்கு அநியாயம் செய்வது அதில் வருவது இங்கே அறுபம் தொண்ணூறு மாலாபத்தி அநியாயம் செய்வதை நான் எனக்கே அறமாக்கிக் கொண்டேன் அதான் அல்லாவுக்கு அநியாயம் செய்ய அறம்பரால் அல்லாவால நடக்க முடியாது அல்லாவால் இப்படியான ஒரு விடயம் நடக்க மாட்டாது எப்படி எங்களுக்கு அறாம் இருக்கிறதோ இது போல அல்லாஹுடத்திலே ஒரு நாளும் அநியாயம் எங்களுடைய நடக்க போவது அநியாயத்தை அறாமாக்கி கொண்டு உங்களுக்கு மத்தியிலே நான் அதை வைத்திருக்கிறேன் யார் யாருக்கும் அநியாயம் என்று அல்லாஹ் தாலா சொன்னதாக அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அடியாமலே உங்களுடைய ரப்பு அடியார்கள் யாருக்கும் கொஞ்சமே அநியாயம் செய்ய மாட்டார் நான் எதுவும் கடும் அணியாளவே அம்மா அணுவளவே யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் அநியாயம் எங்கிறது நிகழவே மாட்டாது இதை அல்லா எங்களுக்கும் ஹராமாக்கி வைத்திருக்கிறார் அன்பானவர்களே அல்லா எவ்வளவு நியாயமானவன் என்றால் அதே வருகிறது لتؤدن الحقوق إلى أهلها يوم القيامة حتى يقال للشاة الجرحى من الشاة القرناء الله இவ்வளவு நியாயமானவன் அநியாயம் நடக்காது என்பதை எந்த விஷயத்தை உணர்த்துவதற்காக சொல்லும் பொழுது சொன்னார்கள் ஒவ்வொருவருக்குரிய உரிமையும் அப்புகளும் கடமைகளும் அது மனதினாலே உரியவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படும் எந்த அளவுக்கு என்றால் உலகத்திலே இருக்கும் பொழுது ஒரு கும்புள்ள ஒரு ஆடு கும்பில்லாத ஒரு ஆட்டை குத்தியது சொல்லுவாங்க பொம்மை வாழ செய்கிறவர்கள் கேட்டு ஏன்னா அடங்குறது உடங்குறது ஆளுக்கு செய்யக்கூடிய அந்த சக்தி பலம் தைரியம் வீரம் இதை மற்றவர்களுக்கு ஆற்றுறது ரொம்ப மழை செய்கிறது ரொம்ப மழை செய்கிற ஆடு கொம்பில்லாத ஆட்டை குத்துது அது திமிர் கொம்பிங்கிற திமிர் அந்த ஆடு சுத்தி பாடுது என்ன செய்ய எனக்கு போக்கு இல்லை கிராமத்தினை நாளையில் எல்லாம் ஆடுகளுக்கு மாடுகளுக்கு சொர்க்கத்தையும் வெற்றில்ல நரகத்தையும் வெற்றில்ல எந்த ஆடு மாடு ஒட்டகம் எதுவும் சொர்க்கம் போறதும் இல்லை நரகம் போறதில்லை சொர்க்கம் நரகம் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் அப்படி இருந்தோம் கேள்வி கலந்து மனிதனுக்கு மாத்திரம்தான் மிருகங்களுக்கு கேள்வி கலந்து கிடையாது அன்பானவர்களே அப்படி இருந்தோம் இந்த கொம்புள்ள ஆடு குட்டியது அந்த கொம்பில்லாத ஆட்டையும் அல்லா இருப்பான் கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து இப்படி பரிவாங்கிப்போ என்று அம்மா அந்த கொம்பில்லாத ஆட்டுக்கு அனுமதி கொடுப்பான் அது பரிவாகிக் கொள்ளும் அதுக்கு பிறகு அது கலைகள் மண்ணோட மண்ணாகிவிடும் என்று சொல்லி காட்டினார்கள் அன்பாளர்களே ஏன் வாசிக்கிறோம் அல்லா ஆண்டுகாரின் மூலம் ஒரு மிருகத்துக்கும் அநியாயம் நடக்காது இது அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு ஆடு அந்த அநியாயத்துக்குரிய பணியை வாங்கி கொடுக்க வேண்டும் அநியாயம் நடக்க முடியாது நியாயம் பார்த்ததுதான் எனவே இந்த அளவுக்கு அநியாயம் அல்லாவுடைய சன்னிதானத்தில் நிகழ முடியாது என்பதை அல்லாவுதான் சொல்லி காட்டுகிறார் அன்புக்குரியவர்களே அநியாயம் என்பது ஒன்று இது உலகத்துக்கு அல்லா பிரகடம் செய்கிறார் எங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் ஈமான் வர வேண்டும் என்ன அநியாய விளைப்பான் ஒருபோதும் அவர் வெற்றி அடைய மாட்டார் யாருக்கு அநியாயம் இருக்கிறதோ அவர் முஸ்லிமாக இருக்கிறார் அல்லாதவராக இருக்கிறார் அநியாயங்கள் யாருக்கு இருக்கிறதோ ஒரு நாடு வெற்றி போற போவதில்லை வெற்றி என்பது அவர்களுக்கு எழுதப்பட்டதும் இல்லை அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது அவருடைய ஆட்சியை அநியாயம் செய்தார் இதை திணிக்க மாட்டார் ஒரு முதலாளி தன்னுடைய தொழிலாளிகளுக்கு அநியாயம் செய்தார் அவர் நல்லா இருக்க மாட்டார் ஒரு கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்தார் நல்லா இருக்க மாட்டா இதே போல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு இது இதுபோன்று யாராக இருந்தாலும் அந்நியாயங்கள் எந்த இடத்திலே நடைபெறுமோ அந்த இடத்திலே வெற்றி என்பது இல்லை அந்த இடத்தில் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வு என்பது இல்லை இது உலகத்துக்கு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாக இருக்கிறது அதிக வருகிறது அல்லா வருகிறார் அநியாயம் செய்யப்பட்டவருடைய அழைப்பை அவருடைய குரலை அவருடைய வாயால் வரக்கூடிய வார்த்தையை நான் உடனே எப்போது அவர் ஒரு அநியாயம் செய்யப்பட்டால் அவருடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்வேன் நான் சுரண்டன் அம்மா சொல்றான் நான் உனக்கு உதவி செய்தே ஆகுவேன் ஒரு நோக்கத்துக்காக சற்று தாமதித்தாலும் சரியே தாமதம் ஏற்படலாம் ஆனால் உதவி என்பது நிச்சயம் தாமதம் ஏற்படலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் பத்து வருடம் என்பதை அதீதுடைய நபியாக வந்திருக்கிறார்கள் முசால இஸ்லாம் போய் சொன்னார்கள் இந்த இந்த பாமர மக்களை நீ போட்டு வச்சிருக்கிறீர்கள் அநியாயத்தை செய்யாத அவங்களுக்கு ஒப்படைச்சிரு எனக்கிட்ட கொடுத்துரு அவருக்கு இந்த மாதிரி அதாவது செய்யாதே என்று பேசி பேசினால் முன்னாள் துவா செய்தார்கள் அறுவடை செய்தார்கள் அநியாயம் இணைக்கப்பட்டவர்கள் துவாசிக்கிறார்கள் அன்பானவர்களே ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்ல பல ஆண்டுகளுக்கு பிறகு தாரா வாக்குறுதியை நிறைவேற்றி அவர்களுக்கு உறவை கொடுத்து வெற்றியை கொடுத்து நாங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டு அவர்கள் இருந்த கஷ்டமான வாழ்க்கையெல்லாம் நீங்கி அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நிலையை அல்லாஹ் நாம் விலக வேண்டும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவா நிச்சயம் ஆகும் ஆனால் நோக்கங்களுக்காக சில காரணங்களுக்காக அம்மா அதை தாமதத்தில் வைப்பான் என்பதை அதீசுடைய கருத்தாக இருக்கிறது மக்களுடைய வாழ்க்கையில் பதிமூணு வருஷங்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள் சுத்தமான அநியாயம் உதவியாவுடைய உடற்பணிகள் விஜில் ஏது விஜில் யாரு மக்கால பதிமூணு வருஷம் அதனால ஆறு வருஷம் எல்லாமா பத்தொன்பது வருஷம் பத்தொன்பது வருஷத்திலையும் அன்புக்குரியவர்களே உடற்படிக்கை நடைபெறுகிறது அந்த உடற்படிக்கையில செய்யப்பட்ட அனைத்து உடற்படிக்கையும் பூமியினருக்கு விரோதமாக சுத்த நூற்றுக்கு நூறு வீதம் அநியாயமான உடற்படிக்கை அதை சொன்னதாலே சொல்வார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு நல்லவுக்காக அல்லாவின் உத்தரவின்படி இறங்கினார்கள் விட்டுக் கொடுத்தார்கள் சுத்தமான அநியாய ஒப்பந்தம் ஏற்றுக்கொண்டார்கள் சில சகாபாக்கள் அதை எதிர்த்து பேசினார்கள் அது குமரவி எல்லாத்தால் போன்றது இதை ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அந்த உடன்படிக்கையை முடித்துக் கொண்டு திருப்பி போகும் பொழுது குரான் இறங்குகிறது நாங்கள் உங்களுக்கு மிக பகிரங்கமான மிக பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விட்டோம் என்று ஆயத்திருக்கிறது வெற்றி என்ற ஆயத்து உம்ரா செய்ய வந்த இந்த சகாபாக்களை தடுத்து நிறுத்தி மக்கா வாசிகள் உங்களுக்கு உம்ரா செய்ய விடமாட்டோம் என்று செய்து திரும்பி போவோம் நாம் விடமாட்டோம் ஒப்பந்தம் செய்வோம் ஒப்பந்தம் என்ன எம்மிடாக்கள் யாராவது என்ன அநியாயம் மக்களிலிருந்து பத்து வருஷத்துக்கு போர் நிறுத்தம் நடைபெற மாட்டாது சமாதானமாக வர மூணாவது இப்ப நீங்க எகனாக்க உடுத்துக்கொண்டு ஒட்டகங்களோட வந்திருந்தாலும் நீங்க மக்காவுக்கு போயால் இங்கிருந்து உடனே திரும்பி போகணும் ஆறு வருஷம் ஆகும் மகாபாக்களுக்கு பொறுத்து இல்லை எந்த அநியாயமான ஒப்பந்தமே தனதான் சொன்னாங்க இல்ல இன்றைக்கு இவங்க எதை கேட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் எதை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு கருத்துல இருந்தார்கள் திரும்பி போகிறார்கள் அல்லா இருக்கிறார் மகத்தான வெற்றி உங்களுக்கு கிடைத்துவிட்டது வெற்றியுடைய ஆரம்பம் என்று உலகம் எழுதுகிறார்கள் அதற்கு அல்லாஹின் மசரோத் இவ்வளோ உமர் இவ்வளோ அப்பா தொழிலாகும் தாராகும் இந்த சகாபாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க நீங்க எல்லாரும் அக்கா வெற்றியை வெற்றி என்பதாக நினைக்கிறீர்கள் நாங்கள் வெற்றி என்பதை உதவியாவுடைய உடன்படிக்கையை தான் வெற்றி என்பதாக நினைக்கிறோம் என்பார்கள் வெற்றி எங்களை உதவியாவுடைய ஒப்பந்தம் உதவியாத சமாதான உடன்படிக்கை நாம் பெற்றுக் கொடுத்த உடன்படிக்கை நாம் கீழே இழந்திரோம் உடன்படிக்கை இதைத்தான் நாங்கள் வெற்றியாக நினைக்கிறோம் மக்கா வெற்றியை அல்ல என்று பல சகாபாக்கு விளம்பப்படுத்திருக்கிறார் கண்ணியமானவர்களே அநியாயம் விளைவிக்கப்பட்டவர்களுக்கு வெற்றி வருகிறது மக்கால பதிமூணு வருஷ காலம் பதினாலு எட்டு வருஷம் மக்கா வெற்றிக்கு எல்லாமே இருபத்தொரு வருஷத்துக்கு பிறகு அல்லா அவர்களுக்கு அவருடைய கனவை நிறைவாக்கி கொடுக்கின்றான் அவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் இருபத்தி ஒரு வருஷத்துக்கு பிறகு நபியாக இருபத்தி மூணு வருஷ அதுக்கு பிறகு ரெண்டு வருஷத்துல நபியாக ஒப்பாத்தா இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒப்பாத்தா இருந்தாங்க இருபத்தி ஒரு வருஷ என்ன செஞ்சாங்க அன்புக்குரியவர்களே அதைத்தான் படிக்கணும் அநியாயம் செய்யப்படுறாங்க நாளுக்கு நாள் ஆனால் உதவி என்கிறது எப்பொழுது வந்தது அல்லாஹிடத்திலே ஒரு முடிவு இருக்கிறது பல நலவுகளை அல்லாஹ் உள்ளடக்கி இருக்கிறார் எனவே நாம் விளங்க வேண்டும் அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு உதவி என்பது நிச்சயம் இது குரான் வசனம் சொல்வது அதி சொல்கிறது இன்னும் ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون இதை பாவமாய் கொண்ட இன்னும் அநியாயம் யாருக்கு கேட்கிறதோ வெற்றி என்பது அவருக்கு கிடையவே கிடையாது என்பது வசனம் இரண்டாவது நீ அநியாயம் விதைக்கக்கூடியவர்களை அல்லா பராமுகமாக பாராமுகமாக கணக்கெடுக்காம சும்மா வித்திருக்கிறார் நீ நினைக்கிறே வானம் வலா கஷ்டமன்னல்லாம் வாக்கில நவாயாமல் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் விஷயத்தில் அல்லா யோசிப்பா இருக்கிறானே கணக்கெடுக்கிறான் கணக்கெடுக்கிறான் இருக்கிறானே இப்படி எல்லாம் நடக்குது அல்லா அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறானே நினைக்காதீங்க சகாபாங்கள் கிடைக்கிறான் நாளுக்கு நாள் அநியாயம் நடக்குது அல்லா சொல்லா அல்லா கணக்கெடுக்காம இருக்கிறான் நினைக்காதீங்க அன்புக்குரியவர்களே இது சகாபாக்களுக்கு அல்லா சொல்லி காட்டுறது எனவே ஒரு நாள் சல்லாஹு அலைவசலம் அவர்கள் சமாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அபைதாவில் இருந்து சமாபாக்கள் சிலர் வந்தார்கள் நிறைய பார்த்து மிக அபஜாத பார்த்த மிக ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க எனது சொல்லுக்களை இருந்தார்கள் நீங்க எத்தியோப்பியால கண்ட ஆச்சரியமான விடயங்களை சொல்லுங்க என்றார்கள் அப்பொழுது அவங்க சொன்னாங்க சூழலே ஆச்சரியம் அதிசயமான விஷயம் என்னென்றால் நாங்க பொழுது ஒரு பல்வொரு பகுப்புல விலகு அவட தோல்ல கலையில தண்ணீர் குடத்தை வச்சுக்கொண்டு கஷ்டப்பட்டு போய் நடந்து போறான் தண்ணீர் போட்டு போறான் சில அடாவடித்தன வாலிபர்கள் தண்ணீர் நடந்திக்கக்கூடிய வாலிபர்கள் ஒழுக்கம் மார்க்கத்துல வராம இருந்த அப்படி வந்து பின்னால வந்து அந்த வயோதிப பொருளையில தோல்வி குடிச்சவர்கள் குழுக்கு குளிக்கிறாங்க அது ஜோக் மாதிரி இப்ப விளையாட்டு நினைச்சு அந்த உடல் கீழே விழுந்து அது உடஞ்சி போயிடுச்சு உடனே அந்த வயோதிப பொருள திரும்பி உட்கார்ந்து தன்னை முடக்காத நிலத்துல குத்தி அவ இவங்களை பார்த்து சொன்னா இதாவது அல்லாஹ் குர்த்திக்கவும் بالحكم بين العباد أي شيء يكون حالي محالك அவர் திரும்பி உட்கார்ந்து சொல்றார் அநியாயக்காரர்களே அம்மா தீரம் செலுத்துவதற்காக அவன் மறுமை நாளிலே வருவான் மறுமை நாளிலே தீரம் செலுத்துவதற்காக வேண்டி வரும் பொழுது எனக்கும் உனக்கும் என்ன தீர்ப்போம் என்று நீ அந்த நாளில் பார்த்து என்று அந்த பெண்மணி சத்தம் போட்டுள்ளார் ஆச்சரியமான செய்தியா இருந்து அல்லாவுடைய தூதரே உடனே நபி சொல்லா சொன்னார்கள் சதபத் சதபத் சதபத் அந்த கிழவி உண்மையே சொன்னார் உண்மையே சொன்னார் உண்மையே சொன்னார் சொன்னார் تعقد أمة لا يؤخذ من ضعيفهم لا يؤخذ بضعيفهم من قبيهم சொன்னால் எந்த ஒரு சமூகத்தில பலகீனமானவர்கள் பலகீனமானவர்கள் அவர்களுடைய உரிமையை அவர்களுக்குரிய உரிமையை பல கஷ்டமில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்றிருந்தால் அம்மா அந்த சமூகத்தை ஒருபோதும் அசுத்தப்படுத்த மாட்டான் வெற்றி அடைய செய்ய மாட்டான் என்று சொல்லாசனம் அவர் வரவேற்பதை காட்டுகிறார் அதாவது ஒரு பலவீனமாக ஒரு சிறுபான்மை ஒரு இனம் அந்த ஒரு மாதிரி ஒருத்தர் கடையில வேலை செய்ய வச்சிருக்க அவர் இருக்க வேண்டிய சம்பளத்தை முதலாளி அநியாயத்தை தரமாட்டேன் அப்படின்னு அவர் பேசினார் என்றால் இவர் யாருக்கு போற அவர் பலகீனமான ஒரு ரோஜா போடிய ஒரு பலகீனமான மனிதன் அவர் ஒன்று சென்று அவர் அவரோட கஷ்டக்காரே தரமாக இருப்பாரு அதான் ஒரு நாளும் இவன் சுத்தமாக மாட்டான் இவன் வெற்றி அடைய மாட்டான் என்று சொல்லாசன் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அதன் முன்னால் புதியதான் அவர்கள் ஒரு நாட்டுக்கு நபியாக மறக்கிற நேரத்தில் ஒரு நாட்டில் நடந்து கொள்ள வேண்டிய எல்லா புத்திமதிகளையும் சொல்லிட்டு அனுப்புறாங்க திருப்பி கூப்பிட்டாங்க அநியாயம் செய்யப்பட்டவந்த பயந்துக்கோ அநியாயம் செய்யப்பட்டவந்த என்ன வருகிறதோ அதை பயந்துக்கோ அதற்கும் அல்லாவுக்கும் இடையில என்றார்கள் கண்ணியமானவர்களே அநியாயம் விளைக்கப்பட்டவர்களுடைய பத்வா எங்களுடைய வாழ்க்கை முதலாளியோ தொழிலாளியோ கணவனோ அல்லது தந்தையோ அடுத்த வீரோ ஒரு காப்பிருக்கோ எங்களுக்காக கொஞ்சம் அநியாயம் நடந்தாம எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏன் கடுகடுக்கே அநியாயம் இருந்தால் அவருக்கு சொருக்கம் ஹராம் என்று சொல்லலாம் அதை சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அநியாயத்தை பயந்து கொள்வோம் அம்மாவிடத்திலே இருந்த உயர்ந்த பண்புகளை எங்களுடைய பண்புகளாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் அது அம்மா நம் அனைவருக்கும் உயர்ந்த பண்புகளையும் சிறந்த குணங்களையும் தந்தல்வானாக இஸ்லாத்தின் முஸ்லீம்களை கண்ணியப்படுத்துவாயாக பாதுகாப்பை கொடுப்பாயாக வெற்றியை கொடுப்பாயாக அநியாயம் இணைக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வாயாக அநியாயக்காரர்களுக்கு இதாயத்தை கொடுத்துருவாயாக யாரெல்லாம் அமைதியான சூழலை உருவாக்குவாயாக நிம்மதியான நிலையை தந்தல்வாயாக யாரெல்லாம் எங்களுக்கு உங்களுடைய பாதுகாப்பையும் உதவியையும் எங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாயாக